epistle to Philippians இரண்டாம் அதிகாரம் chapter 2 14 15 16 verses 14 15 and 16 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவது glory be the holy name of the lord நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி எனக்கு கிறிஸ்துவின் நாளில் உண்டாயிருக்க வேண்டும் That I may rejoice in the day of Christ, that I have not in run run in vain, neither labored in vain. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு வாஞ்சையை இங்கே அவர் வெளிப்படுத்துகிறார் Apostle Paul, he reveals his desire here. ஆ, அவர் சொல்கிறார் நான் வீணாக ஓடினேன் இல்லாவிட்டால் வீணாக பிரயாசப்பட்டேன் என்று எனக்கு ஒரு முடிவு வந்து விடக்கூடாது He says so, I have not run in vain, I have not labored in vain, I should not get an end like this. அவன் சொல்லு அவர் சொல்லுகிறார் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி எனக்கு கிறிஸ்துவின் நாளில் உண்டாக வேண்டும் He says that I may rejoice in the day of Christ that I have not run in vain neither labored in vain விசுவாச வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயத்தோடு ஒப்புவிட்டு அதிக இடங்களிலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது The life of faith, uh, faith being referred unto the race in the scripture ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த ஓட்ட பந்தயத்திலே ஒரு வீரர்கள் வீராங்கனைகளாக இருக்கிறார்கள் Each and every believer we are the athlete participate in the running race நீங்கள் இந்த ஓட்டத்துல ஓடி முடிக்க போகிறீர்கள் you are going to just finish this race in the running race எல்லாருடைய ஓட்டமும் நிச்சயமாய் ஒரு நாளில் முடிவடையும் all the race of everyone will just finish here one day அந்த முடிவுக்கு பின்பு உங்களுடைய அறிக்கை எப்படி இருக்கும் after the race over what shall be your uh, report உங்க மனசாட்சி என்ன சொல்லும் what does your conscience will say ஓட்டம் முடியும் போது உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஓடின ஓட்டம் வீணா இல்லாவிட்டா பிரயோஜனமா at the end of your race you may come to know that whether the race you have then is uh, whether it is vain or useful இன்னைக்கு பாருங்க ஓட்டப்பந்தயத்துல ஆயிரக்கணக்கானவர்கள் ஓடுகிறார்கள் even today when we see in the running race uh, thousands of athletes are running இப்படி अनेகர் ஓடும் பொழுது ஒருவர் பந்தய பொருளை கொள்கிறார் when many people are running only one athlete receive the prize பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் என்று சொல்கிறார் regarding his spiritual life when Paul speaks I will not run uncertainly ஆ யோவானுக்கு யோவான் ஸ்நானகனுடைய ஓட்டம் பணிவிடை ஓட்டம் என்று சொல்லியிருக்கிறார் It has been said about the John the Baptist, uh, running was the race of service. நூறு மீட்டர் ஓடுகிறவர்கள் உண்டு People, those are, they are running for hundred meters. ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓடுகிறவர்கள் உண்டு There are people, those are, they are running for thousand five hundred meters. தொடர் ஓட்டம் ஓடுகிறவர்கள் உண்டு The people, those are also running in the relay race. ஆ, இல்லாவிட்டால் தடை ஓட்டம் ஓடுகிறவர்கள் உண்டு Or there are also people, they are running in the huddles. ஆ, இப்படி பலவிதமான ஓட்டங்களில் ஓடுகிறார்கள் Likewise, in the various running race, people are running. கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவது Glory be the holy name of the Lord. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் நாம் இந்த பந்தயத்துல எப்படி ஓடுகிறோம் We spiritual people of God, how we are running in the running race. உங்களுடைய ஓட்டத்தின் முடிவுல அது பிரதிபலனாய் கிடைக்குமா இல்லாவிட்டால் ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடியும் வேஸ்டா போயிருச்சேன்னு சொல்வீங்களா at the end of your race will it be a reward to you or you'll be saying alas after i have run so far it is a vain for me பவுல் சொல்லுகிறார் என்னுடைய ஓட்டம் வீணாய் அல்ல paul speaks my race is not a vain one நான் இத்தனை வருஷம் ஓடி இருக்கிறேன் i have run so many years இன்னும் கொஞ்ச நாள் நான் ஓடுவேன் i will yet run for some some days அவர் சொல்றார் நான் ஓடினதும் ஓடுகிறதும் நான் விருதாவாய் எனக்கு போக கூடாது what i have run as well as what i am running should not be vain to me இதே இதே கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் அவர் பேசும் பொழுது When Paul speaks to Colossians 2:2 அவர் சொல்றாரு அது வீணாய் போகாது he says it shall not be a vain one அப்படி ஓட ஆனா அப்படி ஓட்ட ஓடத்தை நான் ஓடவில்லை ஓடவில்லை I am not just running such kind of race நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு Lest what I have ran as well as I am running should not be vain. ஒருவேளை பத்து வருஷம் நீங்க இந்த பாதையில ஓடிட்டு இருக்கலாம் So perhaps you may be running for 10 years in this race. இல்லாவிட்ட பிறந்ததுல இருந்து ஓடிட்டு இருக்கலாம் Or from a very right of your birth you may be running. இல்ல இப்ப சமீபத்துல தான் நீங்க ரட்சிக்கப்பட்டு இந்த பாதையில ஓடிட்டு இருக்கலாம் Or recently you might have been saved and running in the race. இன்னைக்கு உங்க ஓட்டம் முடிந்தால் If your race is finished today, உன்னுடைய கண்களை இன்னைக்கு நீ மூடினால் suppose if you, if you close your eyes today, நீ உன்னுடைய ஓட்டத்தின் முடிவுல கத்தர் உன்னை பார்த்து எப்படி சொல்லுவார் at the end of your race, what will be the uh, Lord say unto you? ஆ, நன்றாக ஓடினாய்னு சொல்லுவாரா will he say you have did run well ஒரு சிலர்லாம் ஆரம்பத்துல நன்றாய் ஓடினார்கள் some people were run in the beginning very uh, well ஆனா இப்பொழுது அவங்களுடைய ஓட்டம் சரியல்ல but nowadays their race is not a good race கலாத்தியர் சபையே ஆரம்பத்துல நல்லா ஓடின ஒரு சபை even in the church of galatian in the beginning they ran well கலாத்தியர் 5 ஆம் அதிகாரம் galatian chapter 5 7 வசனத்துல verse 7 நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே you did run well அப்ப அந்த சபையினுடைய துவக்கம் நன்றாய் ஓடின ஒரு ஓட்டம் so in the beginning of the church of a church they got a good run running they ran well ஆனால் இப்பொழுது சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார் now who hindered you not to obey the truth உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமாய் இருக்கும் it would be better one who just troubles you be cut up பிரியமானவர்களே நம்முடைய ஓட்டத்தின் முடிவு தான் ரொம்ப முக்கியமானது believer is very important the end of our race ஒருவேளை நீங்க இப்ப பொறுமையோடு ஓடிட்டு இருக்கலாம் perhaps you may be running very patiently இல்ல அந்த அந்த முயல் வேகமா ஓடி போயிட்டு ஒரு இடத்துல தூங்கிருச்சான் அதே மாதிரி நீங்க ஓடிட்டு இருக்கலாம் or else you may be running like the car as if the car ran fast and a particular password it was sleep இல்ல விட்டா அந்த ஆமைய போல உங்களுக்கு இருக்கிற பலனும் கிருபைக்கு ஏத்த மாதிரி நீங்க ஓடிட்டே இருக்கீங்க or like the tortoise you may be running according to the grace and strength you are having you will be running ஆனா ஒரு நாள் உண்டு but there is a day அந்த நாள்ல நிச்சயமா அந்த ஓட்டம் முடியும் on the day certainly the race will be finished அப்ப தெரிஞ்சிரும் உனக்கு பிரதிபலன் உண்டா இல்ல இத்தனை வருஷம் ஓடுனது மண்ணாவ போயிருச்சா so on that time you will be knowing that whether do you are you going to get the reward or whether it is a vain for you பாருங்க ஸ்போர்ட்ஸ்ல பயங்கரமா வெறித்தனமா கலந்து கொள்வாங்க some people will be very crazy and they'll which is joined in this ropes அந்த லாஸ்ட் மினிட்ல தோத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அங்கேயே முழங்கால் போட்டு இல்லாட்டா ம- மட்டை கட்டை எல்லாம் உடைச்சு அங்கேயே அழுது துக்கப்பட்டு norungi தான் veliya வருவான் perhaps if they fail or not win means they will just uh, cry over there kneeling there and then break the bat everything will come back யோ- யோசிச்சு பாருங்க just you think it over அஹ், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த முடிவு எப்படி இருக்கும் what will be the end of your life உன்னுடைய ஓட்டம் ஜெயமா முடியலன்னா நீ பட்ட எல்லாம் வீணா போயிடும் If your race is not a victory day- race, the end of your race, everything, what are the suffering you underwent will be waste இந்த விசுவாச வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயம் the life of faith is a running race இதனுடைய முடிவு உன்னுடைய லக்கு கரெக்ட்டா முடியணும் the conclusion the target should be correctly end முடியும் போது At the end, ah அவனை பார்த்து சொல்லணும் நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே so you go and the Lord has to see and you say good and well done you my servant paathittu mathavanga பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் nu solluvanga illa down down nu solluvanga so after seeing you all the others in the audience will be saying you up up or down down ஒரு group உன்னை paathu encourage பண்ணும் one group will be encouraging you by seeing you உனக்கு opposite group உனக்கு vandu உன்னை discourage பண்ணுவாங்க the group which is against you or opposite they will be just discourage you நீ ஜெயிச்சிட்டு ஜெயிக்கிறதுக்கு நெருங்க na அடிப்பாங்க கை தட்டுவாங்க எல்லாம் மத்தவங்க செய்வாங்க அத பத்தி பத்தி கவலைப்படாத at the point of your winning all will be just shouting and whistling but you no need to worry about others இப்போதைய ஒலிம்பிக் வித்தியாசமானது now the present olympics are different பழைய ஒலிம்பிக்ல in the old olympics தங்க கட்டிகளை உள்ள உருட்டுவாங்க they will be just put the, on the blocks of the goal inside அவன் ஓடும் பொழுது அவனுடைய மைண்ட் டைவர்ட் பண்றதுக்கு so just to divert the mind of the athlete அவனுடைய கவனத்தை குறைக்கிறதுக்கு just to divert the, uh, the attention of him சைடுல நின்னு சொல்வாங்களா இந்த வந்துட்டான் வந்துட்டான் பக்கத்துல உள்ள வந்துட்டான் அவன் டக்குன்னு திரும்பி பார்த்தானே அந்த செகண்ட்ல அடுத்து அடிச்சிட்டு போயிடும் the people will be in the standing in the side they'll be saying behold behold he has he has come means he'll be standing and seeing the other man will go ஏன் இந்த காலவேளையில இந்த தூதை கர்த்தர் சபைக்கு அனுப்புகிறார் why the lord god is sending this message these days உனக்கு ஒரு எச்சரிப்பு it's a warning for you உன்னுடைய வாழ்க்கையை பாதை மாற்ற இன்னொரு வல்லமை போராடிக்கிட்டு இருக்கு another power is also striving against to change the path of your life உன்னுடைய ஓட்டத்தை வீணாக்க இன்னொரு வல்லமை போராடுகிறார் another power is just uh, striving to change and waste your run ஏனென்றால் நீ பிரதிபலனை பெற்றுக்கொள்ள கூடாது என்பதில் சத்துரு மிகவும் அவ்வளவும் கவனமா இருக்க because the enemy so concern you should not get the reward of your race அவனுடைய ஓட்டம் ஜெயமாய் முடிந்திருந்தா இந்த உலகத்துல நீ உனக்கு ஒரு நன்மையான ஓட்டத்தை ஓடி இருக்கறாய் என்று அர்த்தம் only that is the meaning if your race will be a victorious victorious you have run a very good race in this world நீங்க இப்போ சொல்லுங்க now you say இதுவரைக்கும் உங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்கு so for how was your race நசரேய விரதம்னு ஒரு விரதம் உண்டு there is a fast called nazareth fast என்னாகம ஆராதிகாரத்துல அந்த நசரேய விரதத்தை சொல்லி இருக்கிறார் it has been said in numbers chapter 6 the, about this nazareth fast அந்த நசரேய விரதம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில தீட்டுப்பட்டுச்சுனா in any one of the manner the nazareth fast is defied அந்த லாஸ்ட் அந்த கடந்த காலங்கள் எல்லாம் வீணா போயிரும் all the former days will be wasted என்னாகமா ஆறு பனிரெண்டுல கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா சென்ற நாட்கள் விருதா so it has been said in numbers chapter 6 verse 12 in the last portion for the former days will be waste அப்போ இவ்வளவு நாள் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஜடையை வளர்த்து அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்திருந்தான் சடுதியில ஏதோ ஒரு போராட்டம் அவன் ஓடினதெல்லாம் என்னது வீணா போயிடுச்சு so far they were also very carefully observing the fast by just are growing all the locks of hair everything but suddenly there was an attack the all the former days will be wasted எப்படி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க how it would be just you think it over இவன் என்ன தப்பு பண்ணாட்டாலும் even though he did not do any mistake சடுதியில் ஒருவன் அவன் பக்கத்திலே விழுந்து செத்து போனால் கூட இவன் திட்டுப்பட்டுவான் if any man suddenly fall beside him and die he will be defied அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க yes you think it over இப்போ உன்னுடைய மனசாட்சி சரியாக இருக்குமானால் perhaps if your conscience is correct உனக்கு உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உன்னை சரியான விதத்துல போதித்து நடத்துமானால் if the anointing which is in you will guide you and lead you correctly இப்போ நீங்க சொல்லுங்க நீங்க இது வரைக்கும் ஓடுனதுக்கு பிரதிபலன் இருக்கா so now you can, can you say so, uh, do you get a reward for the race so far you have done உங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க just you think it oh, the, the, see how is your race இப்போ இப்போ 11 மணிக்கு உங்க ஓட்டத்தை பிரேக் பண்றான்னு வெச்சுக்கோங்க suppose your race is being going to break at 11 o'clock பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கும்போது ஓட்டம் முடிஞ்சு போச்சு while you are hearing the message your race is going to over பயப்படாதீங்க please don't அப்படி ஆகாது ஆனாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு முடிச்சுக்கணும் if it is okay it will not be but if it means you have to say praise Lord and finish ஒரு சண்டே சர்வீஸ்ல இந்த மாதிரி வorship நடந்துச்சு one Sunday service there was a worship like this எல்லாரும் முழங்கால் போட்டு எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க பிரசங்கம் கேட்க ஆரம்பிச்சாங்க ஒரே ஐயா ஒரு ஐயா மட்டும் அப்படியே முழங்காலே நின்னார் உடனே ஐயா பிரசங்கம் தொடங்கிருச்சுனா அவர் போயிட்டாரா வorship அவர் மேல போயிட்டார் after after all were just seated after kneeling only one brother was just kneeling and he was asked to seat but he he he has gone to heaven அதனால எப்ப முடியும்லாம் நமக்கு தெரியாது so we do not know at what time of race will over ஆனா முடி முடிஞ்சா உன்னுடைய ஓட்டம் வீணா இல்ல பிரதிபலனா so if your race is over whether your race is a vain one are a reward full one சரி அவ்வளவு தூரம் போக வேண்டாம் no need to go so far இப்போ உள்ள கண்டிஷனை யோசிச்சு பாருங்க so now the think it over the present condition இது வரைக்கும் உன் ஓட்டத்துக்கு என்ன ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க what kind of score could be given to you so far you have run உனக்கு தெரியுமே யூ நோ அபௌட் தட் உன்னுடைய நிலவரத்துக்கு இப்போ கண்ணை மூடினா உனக்கு ஏதாவது கிடைக்குமா according to the state of you if you close your eyes will you get any reward நீங்கள் சொல்லலாம் நான் அங்கே இருந்தேன் அப்படிப்பட்டேன் இப்படிப்பட்டேன் நான் கஷ்டப்பட்டேன் கரெக்ட் இப்போ ஓட்டத்தை முடிச்சேன்னா உனக்கு அதுக்கெல்லாம் சேர்ந்து இன்க்ரிமெண்ட் கொடுப்பாரா மொத்தமாக கிடைச்சிருமா you may be saying I was like this and did this and that so if you close finish race will you get any reward and any incentive உன்னுடைய ஓட்டம் வீணாய் முடிந்தால் உன்னுடைய நான் இப்போ அடுத்த வசன வரிசையா சொல்றேன் நீ எல்லாம் நீ பட்டதெல்லாம் வீண் if your race is become the weight one what are the sufferings you have undergone everything will become race I want to tell you now உன்னுடைய ஓட்டம் ஜெயமா முடிஞ்சாதான் நீ இந்த உலகத்துல என்னென்ன செய்தியோ அதுக்கெல்லாம் பிரதிபலன் மொத்தமா கால்குலேட் பண்ணி கொடுப்பார் so only then if a race become the victorious one what are the sufferings you underwent in the world the lord will calculate everything and give unto you கர்த்தர் உனக்கு ஒரு எச்சரிப்பா இந்த தூது அனுப்புகிறார் the lord god is sending us a warning this message to you ஒருவேளை இந்த கூட்டத்தில் உள்ளவங்களுடைய ஓட்டம் சிலருக்கு சீக்கிரம் முடியலாம் where some so some of you those who are seated in the meeting their race will be over quickly நான் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னால ஒரு தீர்க்கதரிசனம் மாதிரி ஒரு இடத்துல சொல்லிட்டேன் before two or three weeks back i have said like a prophecy in a place ஆவியானவர் சொன்னது சொல்லி சொல்லிட்டேன் what the spirit of god told me i go prophesy ஒரு சிலர் எடுக்க போகிறாருன்னு சொன்னேன் the lord god is going to take some அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிலருக்கு sick ஆயிடுச்சு like why some people were and uh, went under sick அந்த வீட்டுக்காரங்க என்கிட்ட வந்துட்டு யாருக்கு தீர்க்கதரிசனம் சொன்னீங்க so the people of their family members they came to me to whom you have given the prophecy போயிடுவாரா இவரு will he go அவ்வளவுதானா is it so தீர்க்கதரிசனம் சொன்னீங்களே அது யாருக்கு you have given the prophecy to whom for that இப்ப பிரசங்கம் வருது so the message is coming to you நீ உன்னுடைய பிரயாசம் உன்னுடைய ஓட்டம் வீணா முடிய போதா இல்லாவிட்டா இத்தனை வருஷம் ஓடுனதுக்கு பிரதிபலன் கிடைக்க போதா இப்ப செக் பண்ணி பார்க்கணும் just you have to examine and check yourself whether your race is going to over as a victorious one or a vain one ஓட்டம் ஜெயமா முடியலனா எதெல்லாம் வீண் அப்படினு வரிசையா இப்போ சொல்லிட்டே வரேன் if your race is not as a victorious one what are the things you have you have are the vain ஓட்டம் ஜெயமா முடிஞ்சதுனா நீ நீ எதெல்லாம் படுறியோ அதெல்லாம் வீண் இல்ல அதெல்லாம் உனக்கு பிரதிபலனா மொத்தமா வரும் if you race is become a victorious in what are the suffering you go everything you will get the reward அதே வசனத்துக்கு மறுபடி வரலாம் let us come back to the same verse பிலிப்பியர் 2:14 லியே பிலிப்பியர்ஸ் 2:14 நான் வீணாக ஓடினதும் I have not run in vain நான் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி எனக்கு கிறிஸ்துவினாலில் உண்டாகும் I have not laboured in vain I have to get the same rejoicing in the days of Christ ஆ பிரயாசங்கள் நம்முடைய பிரயாசங்கள்ங்கிறது ஒரு பகுதி so so our labors are in one portion நம்ம பாருங்க கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்காக எவ்வளவோ பிரயாசப்படுறாங்க our people the children of god they are suffering much for the, the much for god இந்த ரெண்டாம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி டக்கு டக்குன்னு அங்கங்க திரும்ப கூடாது so like the second standard student shouldn't turn here and there நீங்க வந்து ஒரே கான்சென்ட்ரேஷன்ல தான் இருக்கணும் you got to be under the same concentration இந்த குதிரைக்கெல்லாம் கண்ணில் கலிக்கம் போட்டு வச்சிருப்பாங்க there is also uh, குதிரைக்கு I sale for I slay for the horses எதுக்கு வை இது போற வேகத்துல அங்கிட்டு இங்கிட்டு பாத்துருச்சுன்னா மேல உள்ளவன் தொலைஞ்சு போயிடுவான் the rider will be just uh, destroyed if they because of the speed it goes it, if it uh, sees here and there ah பவுல் சொல்கிறார் நான் வீணாக பிரயாசப்படவில்லை first weeks i have not run in uh, labor இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நீ எவ்வளவு கர்த்தருக்காக பிரயாசப்பட்டிருக்கிறாய் after you come in this way how much you have suffered for the law உன்னுடைய பிரயாசங்கள் எப்படிப்பட்டது what kind of labors are yours நான் உண்மையாவே சொல்றேன் ஒரு சில விசுவாசிகள் எல்லாம் சத்தியத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க really i want to say some believers are for the true sake they are laboring much உங்களுடைய அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விட அவர் அநீதி உள்ளவர் அல்லவே he is not unrighteous to forget uh, forget all your labor in labor of faith கர்த்தருக்காக ரொம்ப ரொம்ப பிரயாசப்படுறாங்க They are suffering and laboring much for the Lord's இந்த sake, இந்த சத்தியத்துக்காக for this truth's sake, இந்த உபதேசத்துக்காக for the doctrine's sake. ஆ, பவுல் சொல்லுறா நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டேன் அது வீணாவா போய்விடும் Paul அப்படின்னு speaks, I also suffered much for you, but that all this be vain for you. கலாத்தியர் நான்கு பதினொன்றுல பார்க்கும் பொழுது Galatians 4:11 when we read, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ Whether என்று all- நான் I பயப்படுகிறேன் am just afraid what all the sufferings I went under, whether it is a vain, vain one. நீங்கள் பிரயாசப்பட்டது வீணாய் போய்விடக் கூடாது What are the sufferings you have la- uh, entered you should not be a vain one இந்த பிரசங்கங்களுக்காக for this message sake இந்த உபதேசத்திற்காக for the true doctrine sake இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் for the name of Jesus Christ say பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் for the kingdom say kingdom of God sake இந்த உபதேச வசனங்கள் நிமித்தம் for the, words of the truth sake நீங்க எவ்வளவு பிரயாசப்படுறீங்க how much you are going through this labors இந்த பிரயாசத்துக்கு எல்லாம் பிரதிபலன் இல்லாம போயிருச்சுனா எப்படி இருக்கும் if you don't get the reward for all these labors how it would be ஒரு சிலர்லாம் பாருங்க வேலைக்கு போறாங்க ரவுண்ட்ஸ் ரவுண்ட்ஸா வந்துட்டே இருக்கும் கடைசி ரவுண்ட்ஸ்ல ஃபெயில் ஆயிருவாங்க some people will be going going for the uh, job by attending the interview rounds by rounds they will be going finally they will be uh, lost அதுக்காக எவ்வளவு படிக்கறாங்க தெரியுமா how much they are studying that நான் சிலர் எல்லாம் படிக்கிறத பார்த்திருக்கேன் அந்த புக் எல்லாம் நம்ம வாசிக்கிறதுக்கு எத்தனையோ வருஷம் ஆகும் நம்ம பைபிளே வாசிக்க மாட்டேங்கறோமே அந்த புக் எத்தனை நாள் நம்ம படிக்கிறோம் some uh, some people are learning that is i have seen that books we are not even that reading the bible how much time they will take to read the particular books நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் i would have told you ஒரு பையன் ரெண்டு புக் லா புக் மாதிரி இவ்வளவு சைஸ்ல ரெண்டு புக் தூக்கிட்டு வந்தான் a boy brought two books like a big book book uh, books like law books course எனக்கு இதுக்காக ஜெபம் பண்ணுங்க please pray for me என்னன்னு கேட்டேன் what is that i asked இது ஒரு கோர்ஸ் this a course 7 நாள் only 7 days course ஒரு நாளைக்கு அந்த கோர்ஸ்க்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் fees per day 5000 rupees fees for uh, that course யோசிச்சு பாருங்க just you think it over ஏழஞ்சா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் ஃபீஸ் கட்டியிருக்கேன் I have just paid seven, uh, 35000 எட்டாவது நாள் exam on the 8th day he has to write the examination நான் யோசிச்சேன் ஏழு நாள் கோர்ஸு ஒரு நாள் கோர்ஸுக்கு அஞ்சாயிரம் ரூபா எட்டாவது நாள் எக்ஸாமு இந்த புக்கை பார்த்தாலே இது ஒரு மூணு வருஷம் படித்தா தான் தெளிவாகும் So I have, after seeing the book, I thought only three years will take to read the book. The per co, uh, the, uh, the course is only for seven days. Per day, he has to pay for uh, five thousand, thirty-five thousand. He has paid on the eighth day. He had to write the examination. இந்த கம்ப்யூட்டர்ல திருடர்கள் இருக்காங்க Even in the computer, there are thieves. அந்த மற்றவங்களுடைய வெப்ல உள்ள பூந்துருவாங்க They will just enter in the website of others. அது குறிச்ச ஒரு subject There is a subject re- related to that. அந்த சப்ஜெக்ட் இவன் படிக்கிறான் He was studying that particular subject. பத்தாவது நாள் வந்தான் On the tenth day, he came. ஆ, ரொம்ப தேங்க்ஸ் பாஸ் நான் ஜெய் பாஸ் ஆயிட்டேன் thank you pass I go pass எனக்கு ஒண்ணுமே புரியல ஐ குடன் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் இவன் எப்படி இதை படிச்சான் எப்படி பாஸ் ஆயிட்டான் என்ன அவனுக்கு அப்படி அதை வாசிக்கிறதுக்கே உண்மையாகவே நீங்க ஒரு அதிகாரம் படிங்க தூங்கிடுறீங்கல்ல before reading one chapter you are sleeping to read that particular book நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்னையே பாருங்கன்னு சொன்னது காரணம் பிரசங்க தொடங்கி மூணாம் நிமிஷத்துல தூங்கிட்டாங்க so I told you before sir you have to look at me இவன் the message started they have just இவன் எங்க பைபிள் படிக்கிறது இவன் அந்த பையன் இன்னைக்கு ஃபாரின்ல இருக்கான் அவனை படித்ததுக்கு அவனுக்கு வேலை அவ்வளோ பெரிய வேலை கொடுத்துருக்காங்க லட்சக்கணக்கான சம்பளம் நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா இவன் இவ்வளோ அருமையாக படிக்கிறானுங்களே நம்ம பசங்க கஜினி முகமது மாதிரிலாம் இருக்கிறான் யோசிச்சு பாரு so I thought or that boys இந்த foreign country now is also learning lakes of is our people are like our boys are like Ghazni Muhammad அப்படி தானே பதினாறு ட்ரிப் சோமசுந்தர நகர தாக்கிக்கிட்டே இருந்தான் he was going on attacking the city of Somasundaram 60 times isn't so நம்ம அப்படி படிச்சிட்டு இருக்கிறோம் we are going on learning and learning நான் சொன்னனே I got told And நான் ஒரு ட்ரிப் சொல்லியிருக்கிறேன் கயத்தார்ல ஒரு பிரசங்கத்துக்கு என்னை கொண்டு போய் விட்டாங்க in Kayathar I was placed to preach in that place அது ஊருக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லாத வீரபாண்டியன் கட்டபொம்மன் தொங்கின இடத்துக்கிட்ட கொண்டு போய் என்னை விட்டாங்க the place where Veerabandyan Kattabaman was hanged I was placed there is no relation between that place and the name ஃபெய்த்துவம் வந்து எங்கேயோ இருக்கு the faithwom was far away from that ஊர் அதுக்கு அடுத்து இருக்கு the city was next to that நான் பேசுற மண்டபம் எங்கேயோ இருக்கு the uh, the uh, the, play, the hall which i was talking was somewhere மொத்தமே 100 பேரோ 150 பேரோ இவ்வளவு பேர் வந்ததுக்காகவாது பிரசங்கம் பண்ணணும்னு நான் எந்திச்சிட்டேன் only 100 150 people because i got to preach to them i stood up அதுக்கு முன்னால ஒருத்தர் சாட்சி விட்டாங்க before that one man gave the testimony ஒரு தாடி வச்சு he was having a big ஒரு வழுக்க ஒரு வழுக்கத்துல ஐயாவை தூக்கி ஏத்தி விட்டாங்க சாட்சி yeah the bald headed uh, thought, uh, grandfather நானே கூட்டம் இல்லன்னு டென்ஷன்ல உட்கார்ந்திருக்கேன் I was just with the tension in the meeting. Meet கூட்டமே இல்லையேன்னு சொல்லி. There is no crowd so I was so tense. இவர் அவர் எழுப்பி விட்டாங்க இவர் என்ன பண்ண போறாரோ இயேசுவேன்னு சொன்னா அவர் எழும்பினார் that grandpa the ball header he stood up what he is going அப்படியே சாட்சி சொல்லிட்டே வரும்போது சொன்னாரு நான் பைபிள் 144 தரம் படிச்சிருக்கேன்னாரு நான் அதுக்கு பிறகு நம்ம பிரசங்க வேஸ்ட்னு புரிஞ்சிக்கிட்டேன் while he was going on giving the testimony he said I have just read the Bible 144 times நம்ம இப்ப கேளுங்க நம்ம பிள்ளைங்க எத்தனை படிச்சிருக்கானே so if you ask about children how many times they read you yours ஒரு வீட்ல பைபிள் படிக்காம பேப்பர் படிக்க கூடாதுன்னு சொன்னாங்களா in one house they said they should not read the news paper without reading the Bible அதனால because of that அந்த சகோதரன் டெய்லி ஒரு பைபிள் ஒரு அதிகாரம் படிச்சிருவார் so every day that brother use to read one chapter என்ன அதிகாரம் தெரியுமா what is that you know 117 ஆம் சங்கீதம் சாம்ஸ் 117 ரெண்டே ரெண்டு வசனம் ஒன்லி 2 வெர்ஸ் போன வாரம் அது சீஃப் பாஸ்ட் முன்னால சொன்னாரு அங்க மீட்டிங்ல நான் மீட்டிங்ல உட்கார்ந்திருக்கேன் so last week the chief was said when he was seated in the meeting இப்படி தான் படிக்கிறான் நம்ம ஆளு our people are also reading likewise அவன் படிக்கிறான் 144 தரம் படிச்சிட்டு இருக்கான் தே ஆர் ரீடிங் 144 44 டைம்ஸ் இப்படி கர்த்தருக்காக பிரயாசப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க likewise people are laboring much for the lord நீங்க கர்த்தருக்காக என்ன செஞ்சிருக்கீங்க what you have done for the lord say சொல்லுங்க can you say தேவனுக்காக நான் இதெல்லாம் செஞ்சேன் எனக்காக சிலுவையில தொங்குனவருக்காக நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு உன்னால எதையாவது பட்டியலிட்டு சொல்ல முடியுமா can you list out anything i have done and labored for the lord say because he has hanged for me on the cross யோசிச்சு பாருங்க just you think it over எனக்காக சிலுவை சுமந்தவருக்காக எனக்காக மரித்தவருக்காக நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன் அப்போ எனக்கு நிச்சயமா பிரதிபலன் உண்டுன்னு உனக்கு எதையாவது எழும்பி நின்று தேவ சமூகத்தில் சொல்லதுக்கு உனக்கு அருகதை இருக்கா Do you have any worthiness to stand in the presence of God and say and uh, say boldly so I have done labored for the Lord say one who has hanged for me one who has died on the cross for me இந்த ஓட்டத்தை நீ ஜெயமா முடிக்கலன்னா உனக்காக சிலுவையில் இயேசு மரிச்சது வீணா போயிடும் Unless you finish the race victoriously what Jesus Christ was hanged and died on the cross will become vain உனக்காக சிலுவை சுமந்தது வீண் உனக்காக இயேசு மரித்ததும் வீண் what he has also carried the cross is vain as well as he died on the cross is vain for you 1 கொரிந்தியர் 1:17 இன் படி according to 1 கொரிந்தியன் 1:17 நீ ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்காவிட்டால் உனக்காக சிலுவை சுமந்தது win. Unless you run your race victoriously, what Jesus Christ wore the cross is win for you. கலாத்தியர் 2:21 படி According to Galatians 2:21. உனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. Jesus Christ also died for you it shall be win to you. யோசிச்சு பாருங்க. Yes, you think it over. நீ இந்த ஓட்டத்தை ஜெயமா முடிக்கணும்ங்கிறதுக்காக தான் அவர் சிலுவையை சகித்தார். Only then you have to just finish your race victoriously he has wore the cross. நீ உன் வாழ்க்கையில சக்சஸா ஜெயிச்சு வரணும்ங்கிறதுக்காக தான் இயேசு ஜீவனை கொடுத்தார். Only only Jesus Christ gave his life for us because you have to come victoriously in your life successfully நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் அவர் முதுகு உழப்பட்டது because of our iniquities and sins he was bruised and smitten his back was plowed அப்படினால உன்னுடைய பிரயாசம் வீணாய் போய் விட கூடாது so your labor should not be a vain one ஒரு சிலர் எல்லாம் கொஞ்ச நாள் நல்ல ஸ்பீடா ஓடுவாங்க some people will be running very speedily some days திருப்பி அப்படியே slow process again they will come to the slow, process ஒரு சிலர் இந்த மார்க்கத்துல ரொம்ப வேகமா ஓடுறாங்க some people running in this way very speedily ஒரு சிலர் அப்படியே வெளிய போயிடுறாங்க some people are going out slowly அப்படி எல்லாம் நீங்க இருக்கவே கூடாது you shouldn't be likewise நீ ஓ நீ உன்னுடைய பிரயாசம் வீணாய் போயிர கூடாது your labor should not be a futile இந்த இந்த மெசேஜினுடைய நோக்கமே நீங்களும் வீணாய் போயிர கூடாது உங்களுடைய பிரயாசமும் வீணாய் போயிர கூடாது only the purpose of the intention of the message you and your race should not be your labor should not be a futile one உன்னுடைய வாழ்க்கை எத்தனை வருஷம் நீட்டி கொடுக்கப்பட்டது என்பது முக்கியம் அல்ல it is not the matter how many years your life has been prolonged உன்னுடைய ஓட்டம் முடியும் பொழுது நீ பிரதிபலன் உள்ளவனாய் முடிக்க வேண்டும் the end of your race you have to finish with a reward விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லணும் you have to say i have kept my face so henceforth the crown of righteousness is kept for me நான் காலையில ஒரு இடத்துல ஒரு ஒரு சம்பவத்தை சொன்னேன் morning i have said an incident நான் இங்கேயும் சொல்லியிருப்பேன் I would have told here it to மறுபடியும் ஏவுதல்ல சொல்லுகிறேன் I want to tell you in that age of God நான் விசுவாசியா இருக்கும்போது when i was a believer தூத்துக்குடியில ஒரு கன்வென்ஷன் சனிக்கிழமை மாலையில it is saturday evening in a convention in tutukuri ஒரு ஐயா உட்கார்ந்து ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தார் a brother he was seated under a tree and he was crying நல்ல மீசைஸ் எல்லாம் பெருசா வச்சு he is having a weak mustache அவர் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தார் he was sitting and நான் போய் கேட்டேன் என்னத்துக்கு அழுகுறீங்க i approached him and, and why are you crying அவர் இல்ல ஒண்ணு இல்ல ஏதாவது பிரச்சனையா ஒண்ணுமே இல்ல ஆனா அழுதுட்டு இருக்காரு and but he was crying is there any problem to you he said no but he was crying அப்ப அவர் சொன்னது then what he said so நான் வந்து அவர் ஏதோ ஒரு புது விசுவாசி நினைச்சேன் I thought he was a new soul இல்லவிட்டா புதுசா வந்திருப்பாருன்னு நினைச்சேன் I thought he has come here newly நான் ஆளு மீசைஸ் எல்லாம் வச்சத பார்த்தா விசுவாசி மாதிரி தெரியல இல்ல he has not appeared and to me like a believer because he is having a big mustache every கடைசில என்ன நடந்தது finally what happened நான் அவரை கேட்டா when i approached him அவர் சொல்றாரு இன்னைக்கு பிரசங்கம் பண்ணாரு பாஸ்டர் ஜாக்கப் ரத்னசிங்கம் அவரும் நானும் ஊழியத்தில் ஒரே செட்டுனா He says so today one who has preached the pastor uh, Jacob Ratnasingam I and he are on the same set from the same set நான் ஊழியத்தை விட்டு வெளியே வந்துட்டேன் I came out of the ministry ஆனா இன்னைக்கு அவர் மிஷன்ல சீப் பாஸ்டரா இருக்காரு But today he is a chief pastor in the mission என் ஸ்தானத்தை விட்டதுக்காக உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க Because I am crying here I have left my position or status யோசிச்சு பாருங்க Just you think it over அவர் கொடுத்த ஊழியத்தை வீணாக்கிட்டாரு Because he has wasted the ministry which was given to him இன்னைக்கு வந்து ஒரு உலகத்து மனுஷனை விட மோசமா மீசையை வச்சுக்கிட்டு நீ உட்கார்ந்துட்டு இருக்க Now today you are having a uh, the van worse than the valley van when you are having a mustache and seated here அவருக்காக கத்தர் அழைத்து அவரை சியோனுக்குன்னு பேர் குறித்து அவர் கையில ஒரு மகிமையான ஊழியத்தை கொடுத்து எல்லாத்தையும் விட்டுட்டான வீணா போயிருச்சே எல்லாம் he has lost everything and we, uh, wasted everything because after the lord has called him and given the glorious ministry for the Salu Zion everything waste உன்னுடைய ஓட்டம் ஜெயமாய் முடியாவிட்டால் அது வீணாய் போகுமானால் உன்னுடைய பிரயாசமும் வீணாய் போய்டும் unless you race become a victorious one if it is a vain one your labor everything will be or race will be a vain one நீங்க கர்த்தர் நிமித்தம் படுகிற ஒவ்வொரு பிரயாசமும் பிரதிபலன் உள்ளதாய் மாறணும் uh, each and every labor you undergo for the lord's sake should have the reward யாக்கோபு 1:26 இன் படி பார்க்கும்போது according to james 1 126 ஒரு சிலருடைய தேவ பக்தி வீணாய் போய் விட்டதா some people's religion or the godliness of vain தேவ பக்தினா என்ன what is godliness or pure religion யாக்கோபு 1:27 இன் படி உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்ளுகிறதே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான தேவ பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது it has been said about the pure and undefiled before god is you should not get unspotted from the world it is in front of god இந்த மாசு இல்லாத சுத்தமான பக்தியிலே ஒரு மனுஷன் இருந்துட்டு அது வீணா போயிடுச்சுனா எப்படி இருக்கும் after a man being on the pure and undefiled religion if it is vain means how it shall be ஒரு காஸ்ட்லியான ஒரு பரிமள தைலத்துக்குள்ள ஒரு ஈ விழுந்து செத்து போயிடுச்சுனா அது அப்படியே வேஸ்ட் ஆயிடும் if the costly ointment if you suppose a dead flake fall into that it will become waste அப்படி தான் பைபிள் சொல்லுது the bible says so பிரசங்கி 10:1ல இந்த வார்த்தை இருக்கிற the ecclesiastes 10:1 we can read this அவன் கஷ்டப்பட்டு பலவிதமான கெமிக்கலை சேர்த்து ரொம்ப அழகா ரொம்ப நறுமண வாசக்கூடிய ஒரு சுகந்த வர்க்கத்தை அவன் சுகந்தமான ஒரு தூபத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தான் தெரியுதா சுகந்த வாசனை தரும் அந்த தைலம் ஒரு ஈ உளுந்து பத் ஒரு காசு பேராத ஈ உளுந்தா அது அப்படி நாறி போயிடும் with all labor he has also taken the oil ointment of apothecary if the dead fly cast in that or fall in that it will become waste அதுபோல நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கலாம் likewise you may be wearing white and white நகைய கலத்தி இருக்கலாம் you might remove your jewels மீஸ் எடுத்துக்கலாம் you might taken your mustache கத்தருக்காக நீங்க பக்தியாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் may be living very godly for the lord sake too ஆனால் பட் உன்னுடைய நாவை நீ அடக்காமல் போனால் if you do not control or bridle your tongue உன்னுடைய தேவ பக்தி vain The godliness or the religion is vain அதுதான் யாக்கோபு 1:26 சொல்லுகிறார் it says about James 1:27 ஒருவன் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லியும் even though a man says about he is a godly man தன்னுடைய நாவை அவன் அடக்காமல் போனால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும் unless he just bridle his tongue his religion or the godliness will be a vain one எனக்கு தெரியும் ஒரு சகோதரன் வந்து PWD ல ஹெட் கிளார்க்கா இருந்தாரு I knew about a brother he was a head clerk in PWD PWD department department அதுல இருந்தார் அவர் he was in that நல்ல மனுஷன் he was a very good man எப்பவும் white and white இருந்தார் always he used to wear white and white office போகும்போது and white well he goes to office he used to wear white and white சாயங்கால நேரா ஃபேத்தம் home தான் வருவாரு பிரதர்ஸோட விசிட்டிங் போவார் straightly he used to come to the faith home he used to go with them uh, visiting ஆனா மனைவி மேல பயங்கரமான சந்தேக பெரு but he used to uh, the, uh, he was a suspicious man and uh, about his wife வீட்டை பூட்டிட்டு போயிருவாரு இவர் தருமபுரியில இருக்காரு வீடு இவர் சேலத்தில் வேலை செய்கிறார் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் அது முடிஞ்சு இவர் வர்ற வரைக்கும் காலைல போயிட்டு இவர் நைட்டு வர்ற வரைக்கும் என்ன எங்கே இருக்கும் வீடு லாக்ல இருக்கும் his house was in Dharmapuri he was his office was in Salem he'll be going to the office till he comes back his house will be locked ஜன்னல் மட்டும் திறந்து இருந்துச்சு only the windows was open ஒரு நாள் இந்த சிஸ்டர் வெளிச்சத்துக்காக ஜன்னல்ல கண்ணாடி வச்சு தலையை சீவிடுச்சு அதோட ஜன்னல பூட்டிட்டு போயிட்டான் one day for the light to get the light the sister was giving the mirror and she was கோமி the hair father say for first he was close the window என்ன ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாலும் சந்தேக பிசாசு இருக்கும்போது நீ உன் தேவபக்தி vain. Whatever white and worn white you may wear, if you are having the uh, devil of suspicious devil, that is weight. Vain for you your gospel. அவங்கலாம் நம்ம சர்ச்சில் இல்ல. They are not in our church now. எதுக்கு சொல்றேன்னா? Why do I say? உன்னுடைய தேவ பக்தி வீணா போயிடுது. Your godliness will become vain one. நீ தேவ பக்தின்னு சொன்னா உன் நாவை அடக்கணும், உன்னுடைய சுபாவங்களை மாற்றணும். If if it is a godliness, you have to bridle your tongue as well as change your characters. நீங்க வாயை கண்ட்ரோல் பண்ணிருங்க. நீங்க மூடனா இருந்தா கூட ஞானியா மாறிடுவீங்க. If you control your mouth, even though if you are a fool, you will become a wise man. உன்னுடைய வாய் வாயை கண்ட்ரோல் பண்ணலனா நீ ஞானியா இருந்தா கூட முன்னே முட்டாள் தான் கூப்பிடுவாங்க if you don't control your mouth even though you are a wise man you shall be called as a foolish ஏன் இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகளுக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்றோம் என்னெல்லாமோ பண்றோம் விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படல காரணம் என்ன why our believers are not at being bless even though we are going going on praying for them பிரசங்கி 5 ஆரின் படி அகார்டிங் டு எக்லசியஸ் 5 6 உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க வாய்க்கு இடம் கூடாது don't give room your mouth to make the flesh of your sin of your flesh புத்தி பேசினால் பேசிவிட்டேன் என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாதே இன் end of the message else so don't say you have done it as error one தேவன் உன் மேல் கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானே the lord god will get angry and will destroy the labor of thine hand நாவ கண்ட்ரோல் பண்ணாம நீ விட்டுட்டேனா கர்த்தர் வந்து உங்க தொழிலை கண்ட்ரோல் பண்ணுவாரு if you don't கதர் bridle your tongue the lord god will control your or bridle your labor உன்னுடைய ஓட்டம் ஜெயமா முடியலனா நீ இந்த தேவ பக்திக்காக நீ பட்ட பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் if your race is not a victorious one what are the things you have also taken for, and for the godliness everything will become waste கலாத்தியர் கலாத்தியர் மூன்று நான்கின் படி according to galatians chapter 3 verse 4 உங்களுடைய பாடுகள் வீணாய் போய்விட கூடாது your suffering should not be a vain one எப்பொழுது ஒரு மனுஷன் பட்ட பாடுகள்லாம் வீணா போயிடும் at what time all the sufferings a man undergone will be void கலாத்தியர் மூன்று மூன்றின் படி according to galatians 3 3 ஆவியிலே ஆரம்பம் பண்ணி மாம்சத்திலே ஒருத்தன் முடிச்சான்னு சொன்னா அவன் பட்ட பாடுகள் எல்லாம் வீண் தான் after having begun in the spirit if a man finish it with the flesh all the sufferings what he undergone will be vain இன்னைக்கு பாருங்க இந்த நம்முடைய உபதேச உபதேசத்துக்காக எவ்வளவு பேர் எவ்வளவு பாடுபடுறாங்க தெரியுமா today for our doctrine say how much people are suffering much you know விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்படுகிறார் and they not want to just get deliver and they are torture மனதளவுல எவ்வளவு பாடுகள் how much they are undergo the suffering in their thought level சரீரத் சரீரத்துல எவ்வளவு பாடுகள் the physical body how much suffering they undergo நீங்க பாருங்க நீங்க இப்போ வியாதி உள்ளவங்களை கேளுங்க எல்லாரோட சரீரத்திலும் ஏதாவது ஒரு வேதனை என்ன செய்யுது இருக்கு ask about the people those having the disease in all the physical body they having some weaknesses or sick ஒரு சிலர் வந்து லேசா பாடுகள் வந்த உடனே வெளியே சொல்லிடுறாங்க some people after getting the small suffering they say it out ஒரு சிலர் பாடுகளை வெளியே சொல்றதே இல்ல some people they never say out of their, their sufferings அந்த பாடுகளை சகிக்கறாங்க they just bearing all the sufferings அந்த பாடுகளை சுமக்கறாங்க they are carrying the sufferings அந்த பாடுகளை தங்களுக்குள்ளேயே வைத்து அடக்கி கொள்றாங்க they just controlling themselves uh, all the sufferings of them எப்படி ஆயினும் கிறிஸ்துவுக்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார் anyway they are just bearing the suffering for the lord jesus christ sake ஆனா உன்னுடைய ஓட்டம் மாம்சத்துல முடிந்தா முடிஞ்சிருச்சா whatever race is finish in the flesh அப்ப நீ பட்ட பாடுகள் எல்லாம் என்னது வீணா போகும் all the labors of the suffering you went and will be vain எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் see what a difficult things this one நல்லா படிக்கிற பையன் தான் the children or the, the boy one who study well அவன் படிச்சி அவன் பரீட்சை எழுதினா அவன் தான் first classல பாஸ் பண்ணுவான் if he writes the examination only he will be getting the first class exam டைத்துல அவனுக்கு வீக் ஆயிட்டான் சிக் ஆயிட்டானா என்ன பண்ண முடியும் at the time of examination if he is sick means what will be அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு that's all everything will finish அவன் அடுத்த 6 மாசம் கழிச்சு தான் அதை எழுதணும் இல்லாட்டா ஒரு வருஷம் கழிச்சு தான் எழுதணும் after 6 month back or 1 year back only he can write அப்போ அவனுக்கு அவனுக்கு சரீரத்துல அந்த பாடுகள் அவனை வீணாக்கிருச்சு So because of the sufferings of the physical body wasted his examination. நீங்க இந்த உலகத்துல கர்த்தருக்காக படுகிற பாடுகள் வீணாய் போய் விடக்கூடாது All the sufferings you are also undergoing for the Lord's sake should not be a vain one. இந்த சத்தியத்தின் நிமித்தம் தாயை இழந்தவர்கள் உண்டு The people those who also lost their mother father to say. ஆ, தகப்பனை இழந்தவர்கள் உண்டு There are also people those who lost their fathers. புருஷனை இழந்தவர்கள் உண்டு There are here people are those who also lost their husbands. மனைவியை இழந்தவர்கள் உண்டு There are husbands those who lost their wives தங்களுடைய here. பிள்ளைகள் குழந்தைகளை இழந்தவர்கள் உண்டு There are parent they have lost their children நான் சிலரெல்லாம் பார்த்திருக்கேன் அவங்க பார்த்தா பாமரர்கள் மாதிரி இருப்பாங்க ஆனா சத்தியத்துக்கு அவங்க எல்லாம் ஒரு தீவிரவாதிகள் I have seen some people they were uh, if they if they see men they are like very poor but for they are terrorists for that uh, to say ஒரு ஒரு குடும்பத்துல பிள்ளைகள் கிடையாது in in a family there is no children அவங்க புருஷ மனைவி ரெண்டு பேர் தான் only the husband and wife ஓ சண்டே ஸ்கூல் ஊழியத்தை அவங்க தான் ஃபுல்லா உயிரை கொடுத்து செய்வாங்க they will be just giving their life for the sunday school ministry and take care of the sunday school சகோதரன் சிக் ஆயிட்டார் that particular brother was under sick ஆ serious ஆயிட்டார் he became so serious திடீர்னு இறந்துட்டார் suddenly he died அந்த இறந்த உடனே நாங்கெல்லாம் ரொம்ப திகைச்சு போயிட்டோம் we all were just dismayed because of after his death ஆனா அந்த சிஸ்டர் நல்ல போல்டா இருந்தாங்க but the sister was very bold எல்லாரும் வந்து அழுதாங்க ஊழியக்காரங்கள்லாம் அழுதாங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்து அழுதாங்க ஆனால் அந்த சிஸ்டர் ரொம்ப போல்டாக இருந்துச்சு நாங்கள் கேட்டோம் என்னன்னு அப்போ அவங்க சொன்னாங்க இவர் சத்தியத்துக்காக சாகணும்னு நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன் கத்திரியை வாஞ்சி என்ன செஞ்சார் நிறைவேற்றிட்டார் so everybody were cry even the servants of god and the believers everybody were cry but she was very bold and we were inquiring her and she was telling only he had to try for the true sake finally she, i was just அவங்க அவங்க ஸ்டேட்மென்ட் இன்னும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு i could even remember the statement of நான் தர்மபுரியில ஊழியம் செய்யும்போது அந்த சகோதரன் இறந்தார் when i was just ministering in தர்மபுரி that brother was died அப்படியே விசுவாச வீட்ல தான் ஜீவன் போகுது நானும் இன்னொரு பிரதர் இருக்கிறோம் ரெண்டு பேரும் ஊழியக்காரங்க அழுகுறோம் ஐயோ இறந்துட்டாரேன் அந்த சிஸ்டர் நல்லா போல்டா இருந்துட்டு பாஸ்டர் நான் பிரதர் நான் எதிர்பார்த்தேன் எனக்கு பின்னால் இவர் இருந்தார்னா இவர் சத்தியத்தில் நிச்சய மாட்டார் நிற்க மாட்டார் தடுமாறிடுவார் ஏதாவது சொந்தக்காரங்க எடுத்துட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க நான் இருக்கும்போது என் கண்ணால் பார்க்கணும் இவர் ஓட்டம் ஜெயமா முடியணும்னு ஓட்டம் ஜெயமா முடிஞ்சதுன்னா he was dying in the faith whom i and another brother was just watching and we were worried even though the sister was very bored he was saying i was just going on praying he had to die in the truth before me he had to die after me he die he will not die in the truth இன்னைக்கு அவங்க ஊழியம் செய்றாங்க now today they she is doing the ministry ஊழியம் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க she came to the ministry வேலை எல்லாம் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு ஊழியத்துக்கு போயிட்டாங்க she resigned her job everything she came to the ministry இப்படி எவ்வளவு பாடுபட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா do you know how much people those are suffer likewise அவங்க விடுதலை பெற சம்மதியாமல் தங்களுடைய ஜீவனை கொடுக்க ஒப்பு கொடுத்தார்கள் they were also committed their life to they did not want to just uh, get the deliverance from the they wanted torture சும்மா ஸ்டைலா வந்துட்டு போறவனுக்கு பரலோகம் கொடுத்துருவாரா இல்ல ஜீவனை கொடுத்தவனுக்கு பரலோகம் கொடுப்பாரா the lord god will give the heaven to the people those are coming as stylish and go or those uh, people those who give their life உன்னுடைய அலுவல் உன்னுடைய பிசினஸ் கூட வீணா போயிடக்கூடாது even your business should not be a vain one தமிழ்ல அலுவல்னு சொல்லிருக்கு இங்கிலீஷ்ல அது பிசினஸ் னு in Tamil it has been said அலுவல் but it is in English ஒரு சிலர் வீணா சுத்திட்டு வருவாங்க some people are just wandering around vainly இரண்டாம் தெசலோனிக்கேயர் 3 ஆம் அதிகாரம் 11 ஆம் வசனத்துல உங்களில் ஒரு சிலர் ஒழுங்கு இல்லாமல் வீண் அலுவற்காரர்களாய் திரிகிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன் in second Thessalonian 3:11 it has been said some of you are just wandering around as like a busy bodies அவங்க வந்து பிசினஸ் வந்து waste their business is waste ஒரு சிலர் பாருங்க என்ன என்ன செஞ்சாலும் வாய்க்கிறது இல்ல whatever the- some people do, whatever they do, it is not prosper to them. கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு பிரதிபலனே இல்ல They are suffering and laboring much, they do not get any reward. பிரியமானவர்களே அது தேவ சித்தமே கிடையாது whatever it is not the will of God. நீங்கள் வீண் அலுவல்காரராய் கூடாது You should not be like the busy bodies. நீ ஒரு காரியம் செஞ்சா அதுல உனக்கு பிரதிபலன் வேணும் If you do a matter, you need a reward for that. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடு you shall eat the labor of thine hand பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் you shall be good and it shall be well with thee அனுபவத்தில் இந்த விஷயத்துல நம்ம நாம் வந்து வீண் அலுவல் நம்முடைய அலுவல் வந்து வீணா போயிட கூடாது so our business should not be a vain business ஒன்னதிமுத்தி ஐந்து பதிமூன்றுல பார்க்கும் பொழுது ஒரு சில சகோதரிகள் சகோதரர்கள் வீண் அலுவல்காரராய் வீடு வீடாய் திரிவாங்களாம் some brothers and sister as like the busy body go from house to house உண்மையான ஆவிக்குரியவனுக்கு 24 மணி நேரம் போதாது the true spiritual people it is not enough the 24 hours அவங்களுக்கு வந்து 24 மணி காணாது ஏன்னா அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கோ ஊழியம் செய்யிறதுக்கோ டைம் இல்ல they don't have time to pray or to the ministry 24 hours is not enough for them ஆனா சில டைம் போகலையா but some other people for some believer they don't have they the time they they don't the time is not passing for them இதுங்க இதுங்க மேக்கப் பண்ணிட்டு பக்கத்து வீட்ல போய் உட்கார்ந்து கதை அடிக்குது அடுத்த வீட்டுக்கு போறதுக்கு ஒரு மணி நேரம் மேக்கப் அங்க போய் ஒரு மூணு மணி நேரம் பேச்சு வீட்ல புருஷன் வந்தானா பிள்ளை வந்தானா திருட வந்தானா ஒண்ணுமே தெரியாது so they are makeuping on decorating themselves going to the other houses and talking they do not know who for 3 hours they are talking but they do not know whether husband or the thief came to the house நீ வீடு விட அலையவே கூடாது you should not go wander house to house அது ஒரு ஓம் பிசினஸ் கிடையாது it is not your business at all ஊழியக்காரங்க தான் விசிட்டிங் பண்ணணுமே தவிர விசுவாசி விசுவாசி விட வியாதியஸ்தரா இருக்கும்போது விசிட் விசிட் பண்ணலாம் so only the servants of god they have the ability to visit the houses of the believers if anybody other believers are sick you can go and visit them not uh, any other time அதை விட்டுட்டு ஒவ்வொரு விசுவாசியும் விசுவாசி வீட்டுக்கு போய்கிட்டு எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாம் ஆன்ட்டி அங்கிள்னு சொல்லிட்டு அலைய கூடாது நான் வருஷம் வருஷம் உங்களுக்கு பிரசங்கத்துல சொல்லிட்டே இருக்கேன் so every year i am going on warning you in the message you should not calling them auntie and uncle you should not visit house by house அவசியம் இல்லாம உன்னுடைய அயலான் வீட்டுல கால் என்ன செய்யாத வையாத பைபிள் தெளிவா சொல்லிரு unnecessarily you should not step your legs in the neighbor's house உன் அயலான் சலித்து போக மட்டும் அவன் வீட்டில் அவன் வீட்டில் அடிக்கடி கால் வையாதே don't enter the neighbor's house often because your neighbors will be bored நான் இப்படி வந்தேன் காலையில காபி குடிக்க போறது மத்தியானம் வந்து சாப்பிட போறது அக்காங்கிறது சித்திங்கிறது அண்ணங்கிறது மாமாங்கிறது ஒண்ணுமே இல்ல they will be going on calling them and your sister or anybody they will be going and uh, they drinking the coffee in the morning after lunch after lunch நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல when i came to the ministry in the new நான் ஒரு 5 வருஷம் ஃபைதம்ல இருந்தேன் i was in the faith for 5 years 5 years ஃபைதம்ல இருந்தா விசுவாசியா இருந்தேன் மேக்ஸிமம் uh, டைம் நான் ஃபெய்த்தோம்ல தான் இருந்தேன் so I was a believer maximum time I was in the Faith Home college முடிஞ்சா ஃபெய்தோம்ல இருப்பேன் so after the college I will be in the Faith Home அப்படி தான் நான் பழகுனேன் likewise I got the practice அதனால நான் ரொம்ப சின்ன பையன் நான் 19 வயசுல ஊழியத்துக்கு வந்தேன் at the age of 19 and half I came to the ministry I was a very small boy that time அதனால ஃபெய்தோம்ல எங்கேயும் போறதுக்கு எனக்கு பெர்மிட் இருந்துச்சு so I got the permit to go anywhere in the Faith from the Faith Home அதனால எல்லாம் நம்ம ஃபேமிலி மாதிரி தான் நான் பழகிறேன் so I got the I got the relation with them like a family training முடிஞ்சது at the after the training என்ன ஒரு இடத்துல சின்ன பிரதரா போட்டாங்க I was a placed as a small brother in a place. அங்க உள்ள பெரிய பிரதர் என்னைய வந்து அப்படியே சும்மா ரெடியா இந்த என்ன குதிரை லகான் போட்டு பிடிச்சு வச்சிருந்த மாதிரி கடிவாளம் போட்டு பிடிச்சு வச்சிருந்தார் so like the the elder brother from they he was also having a bridle in his hand and control me ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு there was a small problem அவர் என்னை கூப்பிட்டு கேட்டார் he call me and I enquired அப்ப நான் சொன்னேன் அந்த அக்கா வந்து அவங்க ஏதா அக்கா அக்கான்னு சொல்லிவிட்டேன் ரெண்டு மூணு trip so I have just continuously told that sister sister எப்படி உங்க சித்தப்பா மகளா பெரியப்பா மகளான்னு கேட்டா was asking about other is uncles daughter or any கிளம்பிட்டு இருக்கோம் everyone are getting ready for the assistant அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அவர் ட்ரெஸ் போட வச்சு அவர் வெளியே வர்றாரு நான் ரூம் பூட்டுறேன் தம்பி அந்த அக்கா அக்கா நீ எப்படி உங்க சித்தப்பா மகளா பெரியப்பா மகளான்னு கேட்டா giving his dress everything was wearing the dress we எனக்கு அப்படியே உலகமே அப்படியே ஒரு சுத்தி சுத்தி திருப்பி வந்து திருப்பி சுத்திட்ட மாதிரி இருந்துச்சு as if I was just got the giddiness என்னடா இது இப்படி ஒரு கேள்வி நான் எதிர்பார்க்கவே இல்லையா I not expect such a question from him அவர் சொன்னார் என்ன அது அண்ணா அக்கா புதுசா அக்கா what is newly you are calling like sister or அக்கா இன் தமிழ் நீ சிஸ்டர்னு பேசு so orderly you have to call him as uh, call them as sister கசினோ இல்ல விட்ட கூட பிறந்தவங்களா இருந்தா அக்கான்னு சொல்லு so if they cousin are they born with you you have அக்கா மற்றபடி இந்த அக்கா அதெல்லாம் அதுக்கு தான் என்ன கேள்வி சித்தப்பா மகளா பெரியப்பா மகளா so is like this whether they are relatives or uh, not நான் எனக்கு சித்தப்பா மகளும் கிடையாது பெரியப்பா மகளும் கிடையாது ஊழியத்தின் நிமித்தம் ரைட் அன்னைக்கு நைட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரையும் சிஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு வரேன் from that very night till today i'm calling everybody as sisters ரொம்ப வயசானவங்க எங்க அம்மாவோட எங்க அம்மாவோட வயசானவங்க எல்லாம் பார்த்தா மரியாதை கொடுப்பேன் அக்கான்னு சொல்லுவேன் இல்லனா அம்மச்சின்னு சொல்லுவேன் so i'll be called by ammachi or the sister those are very old மத்த எல்லாரையும் அன்னைக்கு நைட்ல இருந்து 10 மணில இருந்து ஆக்ஷன் கொடுத்தேன் இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் சிஸ்டர் எல்லாம் இதை விட்டு விட்டு ரோட்ல பாக்குறவன் பக்கத்து வீட்டுக்காரன் அக்காவும் எல்லாரும் அங்கிள் எல்லாரும் ஆண்டி அது எங்க இருந்தா வருதோ கடைசியில ஒரிஜினல் அக்காவை ஆண்டி ஆயிடுறான் அங்கிள் ஆயிடுறான் So we do not know living there. They are calling all the passerby, the neighbors, everybody, whether a sister, auntie, uncle or anything. இந்த சும்மா செல்லில் பேசுறது மிஸ்டு கால் கொடுக்கறது மெசேஜ் கொடுக்கறது கதை அடிக்கிறது திருப்பி வந்து பாஸ்டர் கல்யாணம் ஒருத்தனும் இங்கே வரக்கூடாது அந்த scream No one come here with their experience of giving the uh, giving miss call and message everything and coming here for the marriage. எங்கேயாவது போய் நடத்திக்கோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இங்க எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன் I think so. Here there is somewhere here the register office go. CPM ல நீங்க வந்து ராங் ரூட்ல நீங்க வந்து உள்ள வரவே கூடாது இந்த wrong route you shouldn't come enter in the CP நான் எதுக்கு இது சொல்றேன்னா why do I say all this நீ வந்து இதுக்காக இந்த சபைக்கு வரல நீ வந்து பிரதிபலனை பெற்றுக்கொள்ளணும் மகிமையை பெற்றுக்கொள்றதுக்கு தான் கத்திரம் நீங்க கொண்டு வந்தார் only you come here to get the reward the glorious reward not for any other purpose உனக்கு நீ வீண் அலுவல்காரராய் வீடு வீடா திரிய கூடாது you shouldn't be like the busy bodies should you shouldn't go house to house யாரும் அவசியம் இல்லாம யார் வீட்டுக்கும் போகாத unnecessarily nobody should visit others house நான் திரும்பவும் சொல்றேன் i want to tell you again area பிரேயருக்கு போங்க go to the area prayers அதுக்கு போகாம இருக்காதீங்க don't stop going முடிஞ்சதா ஆமென் போட்டா காபி கொடுத்தானா காபி குடிச்சு கப்ப வச்ச உடனே நீ ஓடியே வந்துறணும் after the benediction after saying amen you have to give the give the cup அங்க உட்கார்ந்து திருப்பி உட்கார்ந்து அவங்க அதை இவங்க அதெல்லாம் நீ உட்கார்ந்து பேச கூடாது அது பிறகு நீங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அது உட்கார்ந்து சோறு சாப்பிட்டு போக கூடாது எல்லாரும் போயிட்டாங்க ஏரியா பிரேயர் முடிச்சவன்ல நடத்தணும்னு போயிட்டான் வந்தவனும் போயிட்டான் நீ அவங்க உட்கார்ந்து இருக்கற so after the area prayer those who conducted everybody gone you should not sit there you should not drink coffee or you should not eat any meals there ஒரு நாள் ஒரு ஃபெய்த் ஹோம்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு there was a small problem in a faith home one day Bible study முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க ஒரே ஒரு விசுவாசி நின்னு ஒரு ரெண்டு மூணு பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க so all the, after the bible study everybody were gone only we saw two or three they were starting and making a problem திருப்பி ரெண்டு பேரும் சேர்ந்து பிரதர் பிரதர் வந்தாங்க again they two joined together to came to the brother brother இப்படி பாருங்க இது பிரச்சனை ஆயிச்சு likewise this is a problem அவர் அழகா கேட்டாரு beautifully asked பைபிள் ஸ்டடி எத்தனை மணிக்கு முடிஞ்சதுன்னா at what time the bible study finished 8:30 8:30 இப்போ மணி என்ன வாட்ஸ் தி டைம் நவ 9:45 9:45 நீங்க ரெண்டு ஒரு விசுவாசி தானே ஏன் இங்க நின்னேன்னு கேட்டா are you are you to are you to are the believers 150 விசுவாசி வந்தான் எல்லாரும் வீடு போய் சேர்ந்து தூங்கி சாப்பிட்டு தூங்கிட்டான் நீ ஏன் இங்க நிக்கிற ஓடு ரெண்டு பேரும் வெளிய ஓடு 150 believers came all they went home and they ate and they slept why are why are you still here just run go வேற யாரும் இல்ல நான் தான் துரத்துனேன் நான் uh, சொன்னேன் நீ எல்லாரும் போயிட்டான்ல நூத்தி நாற்பத்தெட்டு விசுவாசி போயிட்டான் உனக்கு எங்களுக்கு இங்க என்ன வேலை உனக்கு Only 148 believers had gone. Why what work you are you having here? நீ போயிரு Yes, you go. இங்க நிக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை போ நீ ஏன் இவ்வளவு நேரம் நின்ன Because you are standing here, you are having the problem. வீண் அலுவல்காரராய் நீ ஃபெய்த்தம் கூட வராத Even like a busybody, don't visit the faith hope. நீ இங்க வந்தா ஜெபிக்கிறதுக்கு வா if you come here come here for prayer பிரச்சனையை சொல்ல வா you come to say your problems ஆவிக்குரிய ஜீவியத்துல நீ வந்து பிரதிபலனை தான் உன்னுடைய லக்கா வச்சு நீ போயிட்டே இருக்கணும் only a spiritual life you have to keep the reward as your target and go நீ பட்ட பாடுகள் நீ அடைந்த பிரயாசங்கள் நீ அடைந்ததான வேதனைகள் பிரதிபலன் இல்லாமல் போய்விடக்கூடாது All the sufferings and the labor, what are the pains you underwent should not uh, should not be vain one without getting reward. உன்னுடைய விசுவாச வாழ்க்கை கூட வீணா போயிடக்கூடாது Even your life of faith should not be a vain one. ரோமர் பதினான்கு பதினான்குல பார்க்கும் பொழுது When we read in Romans 14:4, ஆ, விசுவாசம் வீணா இருக்குமே will- your faith will be a futile one. ஆ, கிறிஸ்து உனக்காக உயிர் தெழுந்திருக்கிறார் If the Christ has risen for you, உன்னுடைய விசுவாச வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது your life of faith should not be a futile one. எத்தனை வருஷம் விசுவாசத்துக்காக நின்னீங்க How many years you have stand for the faith's sake? இப்போ ஏன் உன்னால விசுவாசத்தில் நிக்க முடியல How, how, why we can't stand in the face now விசுவாசத்தினுடைய முடிவு என்ன தெரியுமா மரணம் தான் what is the end of the faith you know that is a death மரண பயம் உள்ளவன் தான் விசுவாசத்தை மறுதலிக்கிறான் the people those who are having the fear of death they are denying the faith சாவுக்கு பயப்படாதவன் அவன் விசுவாசத்துல நின்னு ஜீவனை கொடுப்பான் the man one who do not get afraid of the death he, he is standing on that uh, uh, suffering and just மரண பயம் உள்ளவன் தான் விசுவாசத்தை விட்டு தடுமாறி கீழ விழுவான் the people those who are having the fear of death they are just stumbling மனுஷனுக்கு முடிவு என்னது மரணம் all human being born in the world all are going to meet the death one day என்னைக்குனாலும் உன்னை மரணம் சந்திக்கும் any one of the day the death will meet you ஆனால் நீ விசுவாசத்தை நீ விட்டுற கூடாது so you shouldn't leave your faith உங்களுடைய இத்தனை வருஷம் நீ விசுவாசத்துல நின்னுட்டு அது வீணா போயிடுச்சுனா என்ன பிரயோஜனம் so for you was shoot in the faith for so many years if your faith become vain உன்னுடைய ஓட்டம் ஜெயமாக முடியாவிட்டால் இந்த ஆராதனையில வந்து உட்கார்ந்து இருக்கிறியே இது கூட வீணா போயிடும் if your race will not be a victorious and what you are seated in the service it will be a vain to you மத்தேயு 15 9ல பார்க்கும் பொழுது அவர்கள் வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் In Matthew 15, 9, they are worshipping in vain. வீணா ஆராதனை செஞ்சு என்ன பிரயோஜனம் what is the use of worshiping vainly எல்லாரும் எங்கயோ இப்ப பாருங்க இந்த ஆராதனைக்கு வராம விசுவாசி சுத்திட்டு இருக்கான் so see here some believers are roaming around without coming and attending this uh, service கேட்டா வேலைன்னு சொல்றான் if you ask me they are they are saying about their job சொந்தக்காரன் வந்துட்டாங்கறா ah they are saying the relatives are visitor exam எழுத போயிட்டாங்க ah he has gone to write the examination they say உன் பிள்ளை எங்க டியூஷனுக்கு அனுப்பி இருக்காங்க where is your children i have sent for the sent for the tuition அது என்ன டியூஷன் படிக்குது what kind of tuition they are learning யோசிச்சு பாருங்க just you think it over கர்த்தருடைய ஆராதனை விடும் பொழுதெல்லாம் சாபத் நாமத்தினுடைய ஒவ்வொரு அம்சங்களும் சேர்ந்துகிட்டே வருது whenever you are leaving the worship of the lord you are also adding the curses one another one to another என்ன என்ன படிச்சு என்ன பிரயோஜனம் what kind what is the learn what you are learning and what is the use of that படிப்பு வீணா போய் என்ன பிரயோஜனம் if your education become a waste one means what is the use of that வேதம் சொல்கிறது அவர்கள் வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் the scriptures mention they are worshiping me vainly நீ உன்னுடைய ஓட்டம் ஜெயமா முடியலனா இப்படிப்பட்ட ஆராதனையில உட்கார்ந்து 3 மணி நேரம் நீ கேட்டு பிரயோஜனம் இல்லை if your race become will not be end as a victorious one there is no use of that being seated in 3 hours in hearing the service and hearing the message எத்தனை ஆயிரம் நீங்க இந்த ஊழியத்துக்காக செலவழிக்கிறீங்க how much thousands of rupees you have spent for this ministry sake தசம பாகம் நம்முடைய ஆளுங்க எவ்வளவு காணிக்கை செலுத்துறாங்க how much tithe our people are giving as offering சிபிஎம் பொறுத்தவரையில தசம பாகத்துக்காக விசுவாசிகள் உயிரை கொடுக்கறாங்க even our believers are giving their life for the tithe sake in this regarding CPM அவங்களுக்கு அதுல ஒரு ஆசீர்வாதம் உண்டுங்கறத அவங்க படிச்சிருக்காங்க they were so learned they are getting the blessing from that tithe அப்ப அவ்வளவு நீ செலவழிச்சிட்டு அது வீணா போயிட கூடாது after so you have spent so much it should not be a vain too Mark 14 நான்கு நான்கின்படி அகார்டிங் வந்து ஒரு பெண் 300 அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைச்சு ஊத்தி cost of the 300 piece silver உடனே ஓடி வந்தான் இமிடியட்லி வீணா செலவழிச்சிட்டாளே இல்ல சொல்றான் வீணா செலவழிச்சிட்டாளே ஷீ அப்ப நீ கொடுத்த காணிக்கெல்லாம் away தசமம் வாங்க கொடுக்குறீங்க you are giving the tithe வீட்டுக்கு வந்தா காணிக்க கொடுக்குறீங்க if you if you have visited your house you are giving the offering ரோட்ல பார்த்தா காணிக்க கொடுக்குறாங்க even on the road if they see me they are giving the offering பஸ்ல பார்த்தா காணிக்க கொடுக்குறாங்க even in the bus they are meeting they are giving the offerings ஒரு நாள் நான் சேலத்துல 2 மணிக்கு வந்து பஸ்க்கு நிக்கிறேன் one day i was waiting in salem at 2 o'clock for the bus மதுரை வரணும்னு சொல்லி to come to madurai madurai ஒரு பஸ் வந்து எனக்கு முன்னாடி நின்னது A one bus came and stood in front of me. எனக்கு ஒண்ணுமே தெரியாது மதுரை போகுங்க போகுமான்னு நானும் இன்னொரு ஊழியக்காரன் கேட்டேன் So I and another servant of God, we were just inquiring whether it will, whether the bus will go to Madurai. Praise Lord போகும் அப்படின்னு நான் ஒரு Praise the Lord, it will go to Madurai, he said. நான் பார்த்தேன் டிரைவர் தான் அந்த சவுண்ட் கொடுத்தாரு only the driver gave the sound உடனே நான் ஏறி வண்டியில போய் உட்கார்ந்துட்டேன் so i went inside the bus ticket கேப்பான் கேப்பான் பார்க்கறாங்க கேட்கவே மாட்டேங்கறான் i was just waiting for the ticket uh, the collect uh, he will come and collect எங்க ரெண்டு பேருக்கு விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணிட்டே இருக்கான் டிராவல்ஸ்ல in the travels he leaving two of us they are just collecting the ticket from everybody எவ்வளவுன்னு கேட்டேன் how much i asked உங்கள்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னா சரி சார் ஐ ஃப்ரம் யூ சரி ஏதோ சரி என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல அவன் யாருனே தெரியாது சரி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பேசாமல் ரெஸ்ட் எடுத்துட்டு just praising and taking rest because I did not know who was he கொஞ்ச நேரத்தில் ஒரு இடத்துல ஸ்டாப்பில் நிப்பாட்டாங்க after some time they were stop in a place வந்து கூப்பிட்டான் டிரைவர் உங்களை கூப்பிடுறாரு இந்த driver is calling he said கடைசியில் நான் இறங்கி போனேன் ஐ ஜஸ்ட் வென் டவுன் அவ கடைசில பார்த்தா அவன் நம்ம சுற்றி சுற்றி நம்மளுடைய விசுவாசம் அது finally he was a believer of our believers அது பஸ்ஸுக்கும் டிக்கெட் வாங்கல எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தான் காலையில் மூணு மணிக்கோ மூன்றரைக்கோ காஃபிலாம் வாங்கி கொடுத்தான் அதுக்கும் காசு வாங்கலை இறங்கும்போது காணிக்க என்ன செய்யா ஊழியக்காரங்களை பார்த்தா கொடுக்காம அனுப்புனா அது சாபம் பாவம்னு சொல்லி அவனுக்கு எவனோ சொல்லி கொடுத்துருக்கான் அதை வச்சுட்டு ரோட்டில் வச்சு என் எல்லாம் காணிக்கு கொடுத்துட்டு போய் uh, இதெல்லாம் செய்தும் உன்னுடைய ஓட்டம் ஜெயமாய் முடியாவிட்டால் நீ செலவழிச்சதெல்லாம் vain. Being waste and spend everything if your race is not a victorious and whatever you have done will be vain. காணிக்க கொடுக்குறீங்க உபவாசம் என்னெல்லாமோ செய்றீங்க அள்ளி வரங்குறீங்க கரெக்ட் உண்மை ஆனால் உன்னுடைய ஓட்டம் வீணா போயிருச்சுன்னா இது அவ்வளவு என்னது மொத்தமா minus point so everything is true you are also showering the offering tithe everything so if the all will become the vain one if your race is a, not a victorious one முந்திலாம் வந்து மார்க் கூட்டிக்கிட்டே இருப்பாங்க In the olden days they'll be just going and adding the marks. ipo or system vandiruchu There is a system nowadays. Negative negative marks. so They'll be giving the negative marks. adavadhu அதாவது நீ pass a irundhalum adutha fail ஆனா adukku enadhu நெகட்டிவ் மார்க்ஸ் போட்டு அதையும் சேர்த்து இழுத்து உன்னை கீழே தூக்கிட்டு வந்துருவாங்க they'll be giving if you get one mark in the one question another if you just uh, get a uh, minus இப்போ one means இப்போ கேம்பஸ் இன்டர்வியூ போற பிள்ளைகளுக்கு கேட்டு பாருங்க ஆமா அது அப்படி தலைய குனிஞ்சுக்குவாங்க the ஆமா children those who attend the campus interview nowadays they are, if you ask they will take say முந்தி that. வந்து பாசிட்டிவ் மார்க்ஸ் தான் போட்டுட்டே இருப்பாங்க only in those they will be giving only the positive ஓ marks இப்போ ஒண்ணு நீ தப்பா எழுதிட்டீனா உனக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் போட்டு நீ பாசிட்டிவா எடுத்திருந்ததையும் சேர்த்து மைனஸ் பண்ணி எங்க வந்துருது ரிவர்ஸ் பண்ணிருது if you write one question wrong means the particular wrong question they will minus mark and from the positive mark they will be it will be இது போல ஓ ஓட்டம் ஜெயமா முடியலன்னு சொன்னா அதெல்லாம் நெகட்டிவ் மார்க்ஸ் போட்டு உங்களுக்கு எல்லாமே என்னது மைனஸ்ல வந்து நின்றது likewise where race is not a victorious one mean all the minus negative marks will be given your race will be coming to the negative நான் திரும்பவும் சொல்லுகிறேன் I want to repeat again உன்னுடைய ஓட்டம் வீணாக போகுமானால் உன்னுடைய பிரயாசமும் வீணாய் போய்விடும் if you race become a vain one your labour also be a vain one உன்னுடைய ஓட்டம் வீணாய் போகுமானால் உன்னுடைய தேவ பக்தியும் வீணாய் போய்விடும் if you race become a vain one your godliness will become a vain one உன்னுடைய ஓட்டம் வீணாய் போனால் உன்னுடைய பாடுகளும் வீணாய் போய்விடும் if you race become a vain one your sufferings all will become a vain one உன்னுடைய ஓட்டம் தோல்வி அடையுமானால் உன்னுடைய பிரயாசங்களும் வீணாய் போய்விடும் your race will become a failure won all your spending everything will become vain one உன்னுடைய ஓட்டம் தோல்வியாய் முடியுமானால் உன்னுடைய விசுவாசமும் வீணாய் போய்விடும் if your race will become a failure one your faith also will be a failure one உன்னுடைய ஓட்டம் தோல்வியாய் முடியுமானால் நீ ஆராதித்த ஆராதனைகள் எல்லாம் வீணாய் போய்விடும் if your race will become a failure one all the service you worshiped everything will become vain உன்னுடைய ஓட்டம் தோல்வி அடையுமானால் நீ செலவழித்த பணங்கள் நீ கொடுத்த லட்சக்கணக்கான பணங்கள் எல்லாம் வீணாய் so if your race will become a failure what are the lakhs of money you have given for the ministry will become a fa- உன்னுடைய vain one. ஓட்டம் ஜெயமாய் முடியாவிட்டால் உனக்காக இயேசு சிலுவை சுமந்ததும் சிலுவையில ஜீவனை கொடுத்ததும் கூட வீணாய் போய் Unless your race become a victorious one, whatever the Lord Jesus Christ hanged on the cross and given his life on, on the cross will become a vain one. தாவீதின் காலத்துல ஒரு யுத்தம் நடந்தது There was a battle during the period of David. Absalom அடித்து நொறுக்கப்பட்டான் Absalom was bruised and beaten. அந்த செய்தியை சொல்ல ரெண்டு பேர் ஓடினார்கள் Two people were running to give the news to. ஒருவன் சரியான பாதையில ஓடினான் one man ran in a right path இன்னொருவன் குறுக்கு பாதையில ஓடி அவனை முந்தி வந்து விட்டான் another man ran in a shortcut path and gave uh, overtook him ரெண்டு பேரும் வேக வேகமாய் ஓடினார்கள் he, the both people ran together and freely அங்க வந்து நின்ற பொழுது when they stood there ஒருவன் நற்செய்தி சொன்னான் one man gave the good news ஒருவன் துர்ச்செய்தி சொன்னான் another man gave the bad news இன்னும் சொல்ல போனா செய்தியே இல்லாம வந்து நின்னான் or else if we say more means he did not have any news at all எப்படி இருக்கும் how it would be ஓடினவன் நற்செய்தி சொன்னால் தான் நீ பட்ட பிரயாசம் ஓடுனதெல்லாம் பிரயோஜனமா இருக்கும் the runner one who run if you give the good news only what all the suffering or the labor event and will be a எல்லாரும் கண்களை மூடுங்க let us all close our eyes இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு தான் பேசுகிறார் today the lord god is talking to you நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அன்பின் பிரயாசங்களை மறந்து விட ஒரு அநீதி உள்ளவர் அல்ல எங்கயாவது ஒரு மூலையில ஒரு ஓரத்துல பரலோகத்துல ஒரு சைடுல எனக்கு அப்படியே சைடுல கொடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க will be thinking that the lord god is not unrighteous to forget all my labor of love so he will be giving giving the call or anywhere in the heaven to me. என் கசின் சிஸ்டர் கேட்டா நீ போயிருவியான்னு கேட்டா என்ன. And one of my cousin sister asked me, will you go? நான் போயிருவேன் அப்படின்னு எஸ் ஐ செட் ஐ கோ அப்படி நீ போகும்போது உன் கைய கால பிடிச்சிட்டா நாங்க வந்தா நீ என்ன உதறியா விட்டுருவே when you go will be we will be catching your legs and gas will you will you இது என்ன சினிமா தியேட்டர் கேட் ஒருத்தரை பிடிச்சி இழுத்துட்டு உள்ள ஓடுறதுக்கு whether it is a gate of the cinema theater can catch everybody and go inside அநேகர் அப்படி தான் நினைச்சுக்கறாங்க எப்படியாவது ஒரு மூலை ஒரு ஓரம் எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு கத்தர் தருவாரு so many of them are thinking like the any corner and the lord god will give in the heaven கொடுத்தால் தடை இல்ல நான் சப்போர்ட் தான் பண்ணுவேன் ஆண்டவரே கொடுத்துருங்கன்னு தான் சொல்லுவேன் the Lord has given you means I was also what ஆனா உன் ஓட்டம் ஜெயமா முடியலனா நீ இங்க பட்ட பாடுகள் எல்லாம் வீணா போயிடும் but unless you race is the victorious one whatever the suffering you underwent here everything will be away நான் இந்த பிரசங்கம் பண்ணும்போது நான் நேத்து நைட்ல இருந்து எனக்கே ஒரே குழப்பம் அப்போ நம்ம இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கோமே எல்லாம் வீணா போயிடுமா so after I am preparing the message yesterday yesterday night always I am just troubling whether after I have serve for so many years whether my race will be away என்ன ஊழியத்துக்கு அனுப்புனா ஃபெய்தம்லாம் கொளுத்திடுவேன்னு சொன்னாங்க சொல்கிறாங்க அதெல்லாம் தாண்டி முழிச்சு விழுந்து ஓடி வந்தோமே நம்ம இத்தனை வருஷம் ஓடி இருக்கோம் நம்ம ஓட்டம் எப்படி முடியும் ஜெயமாக முடியலன்னா பட்டதெல்லாம் என்னது பட்டதெல்லாம் வீண் So when I was sending to the ministry, they said, I will just, we will just ban away the my faith of everything. So after crossing everything, I was to run so much, so much here, will it, will my race நான் be அஞ்சு away? நிமிஷம் டைம் தரேன் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம் I want to give you five minutes time, let us all close your eyes and kneel down. நீங்க யோசிச்சு பாருங்க Just to think it over, இந்த ஓட்ட பந்தயத்துல கத்தர் உன்னை அபிஷேகத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறார் in the running race, the Lord has anointed you and brought you here. இத்தனை வருஷம் ஓடிட்டு இருக்கீங்க So for so many years you are running, ஆ, உங்க ஓட்டத்தை பத்தி மத்தவங்க பலரும் பல விதத்துல கருத்து தெரிவிக்கலாம் many other people will be giving the opinion any in their own opinion உங்களை என்கரேஜ் பண்ணலாம் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணலாம் they may be encouraging you or discouraging you அத பத்தி கவலைப்படாதீங்க நீங்க எப்படி ஓடுறீங்கன்னு பாருங்க no need to just worry about that how do you run its examine இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று உன்னால் சொல்ல முடியுமா இல்ல எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு உன் மனசாட்சி உன்னை வேதனைப்படுத்துதா are you able to say likewise henceforth the crown of righteousness is kept for me or your consciousness are just convicting you you have missed somewhere தேவ சமூகத்தில் சிந்தித்து பாரு இந்த presence of God just meditate நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல நான் பிரகாசிக்கிறேன் உன்னுடைய ஓட்டம் வீணாகுமானால் ஏழு காரியம் வீணாயிடும் if you race become a vain one means seven things will be wasted உன்னுடைய ஓட்டம் வீணாக போகாமல் வின் பண்ணிடுச்சுன்னா ஏழு காரியமும் உனக்கு பிளஸ் பாயிண்டா சேர்ந்துகிட்டே வரும் If your race become will not be a vain one, if it is a victorious one, seven things will be added unto you. எதெல்லாம் What are those உன் things? ஓட்டம் ஜெயமா இருந்தால் If your race is a victorious race, உன்னுடைய பிரயாசம் வீணா போகாது Your labor will not be a vain, உன் தேவ பக்தி வீணா your போகாது godliness will not be a futile, உன்னுடைய அலுவல்கள் அலைச்சல்கள் வீணாய் போகாது your busyness or your business will not be a futile one, உன்னுடைய பாடுகள் வீணாய் your போகாது sufferings will not be a futile one. நீ தேவனை ஆராதிச்சே அது வீணாய் போகாது What you have worshipped the Lord, it will not be a void one. நீ தேவனை விசுவாசித்தாயே அது வீணாய் You have போகாது believed the Lord, it will not be a vain one. நீ தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தம் கத்தருக்கு நிமித்தம் கத்தருடைய நாமத்தின் நிமித்தம் நீ செலவழிச்சியே அது ஒண்ணு வீணா போகாது because of the ministry of god and the name of the lord you have also spent everything it will not be vain at all ஆனால் உன்னுடைய ஓட்டம் வீணாய் முடியுமானால் what if you race suppose end as a failure what உன் பிரயாசம் வீணாய் போகும் your labor will be a vain one உன் அலுவல் வீணாய் போகும் your business will be a vain one உன் தேவபக்தி வீணாய் போகும் your godliness will be a vain one உன் பாடுகள் வீணாய் போகும் your sufferings will vain உன் ஆராதனை வீணாய் போகும் your worship will be a vain one உன் விசுவாசம் வீணாய் போகும் your faith will be a vain one நீ செலவழிச்சதெல்லாம் வீணாய் what all the, what all you have spent everything will be a vain one இன்னும் டைம் தரேன் எல்லாரும் முழங்கால் போடுங்க i want to give you time more let us all kneel down முயன்ற முடிந்தவர்கள் எல்லாம் முழங்கால் போடுங்க the people those who are able to kneel down you all kneel down ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாரும் தேவ வசனத்துக்கு முன்பாக நாம் நடுங்கி நிற்போமா so all the servants of god and the believer let us all tremble before the word of god நான் உங்களை கண்டம் பண்றதுக்கு இந்த பிரசங்கத்தை கர்த்தர் அனுப்பவில்லை and the lord god is not sending this message to condemn you நீ வீணாய் போய் விடக்கூடாதுங்கிற ஒரு பதி தவிப்புல தான் சியோனிலிருந்து இந்த வேதம் வெளிப்படுகிறது with a crooning the lord god says just having the you should not be vain so he is sending this message from zion 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உன்னை மகிமையிலே நிறுத்தும்படியாகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார் He has shed his blood before 2000 years back to make you to stand in the glory. உன்னை மீட்கும்படியாக தான் அவர் ஜீவனை கொடுத்தார். To redeem you he has given his life. இன்னைக்கு உனக்காக அவர் பரிந்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். Even today he is interceding for you. இன்னைக்கு உன்னுடைய தேவன் தான் அவர் உரிமை பாராட்டி சொல்லுகிறார். Even today he is your God he is claiming that. அவர் அன்னைக்கு மரித்ததும் சிலுவையில ஜீவனை கொடுத்ததும் இன்றைக்கும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதும் நீ வீணாய் போய் விடக்கூடாது. You should not be vain because he has died on the cross on the day even today he is interceding for you. ஆமென் இன்றைக்கும் அவர் உனக்காய் கிரியை செய்கிறார் Even today, he is working for you. யோசித்து பாருங்க just you think it over சியோனிலே உன்னுடைய பெயரை எழுதினார் he has written your name in zion உன்னுடைய நெற்றியிலே பிதாவின் நாமத்தை தரித்தார் he has also write the name of the father on your forehead உன் மேல உள்ள அபிஷேகம் கல்யாணம் கட்டுற அபிஷேகம் கிடையாது the anointing which is upon you is not the anointing unto the marriage நீ நித்திய விவாகத்துக்கு நியமிக்கப்பட்ட நபர் you are a man you are appointed for the eternal marriage நான் மறுபடியும் சொல்லுகிறேன் i want to repeat again உன் பாதையை டைவர்ட் பண்ணி உன்னுடைய வாழ்க்கையையும் வருங்காலத்தையும் வீணாக்கும்படியாக ஒரு ஒரு வல்லமை போராடி கொண்டிருக்கிறது your power is being struggling with you to divert you from the path and life of you இன்றைக்கு கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார் today the lord god is warning you அருமையான தேவனுடைய பிள்ளையே beloved child of god அருமையான சகோதரனே சகோதரியே beloved brothers and sisters அருமையான நண்பனே beloved friend உன்னுடைய ஓட்டம் வீணாய் போய் விட கூடாது the race should not be a vain race அப்படி வீணாய் போனால் உனக்காக ஒரு விசை கண்ணீர் விடுகிறவர் ஆண்டவராகிய இயேசுவாக தான் இருப்பார் the race is vain means only the jesus will be the person for you to shed tears for you உன் இருதயம் உடையுமானால் கண்ணீர் விட்டு கதறுவாயாக ஆவியானவர் உனக்கு உதவி செய்தால் மறுபடி ஒரு தீர்மானம் எடுப்பாயாக உன் வாழ்வை உன் ஜீவியத்தை பிரியமானவர்களே கத்தடை சன்னிதானத்தில் உங்களை நிதானித்து பார்த்தீர்களா உங்களுடைய ஓட்டம் எப்படி முடிய போகிறது ஆமா உனக்கு முன்பாக இருக்கிற இலக்கை நோக்கி உன் கால்கள் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறதா கடந்த காலங்களை விட நாட்கள் குறைவு என்பதை உணர்ந்து உன் வேகத்தை நீ அதிகரிக்கிறாயா ஆமாம் கடந்த காலத்தில் உலகம் வேண்டாம் என்று சொன்னவன் இன்றைக்கு நீ ஏன் உலகத்தை நோக்கி பார்க்கிறாய் ஏசு போதும் என்று சொன்னாயே வீடு வேண்டாம் குடும்ப மேன்மை வேண்டாம் உலக அந்தஸ்து வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளின நீ இன்றைக்கு அதுக்காக அலைந்து ஓடி திரிகிறாயே ஆண்டவர்கிட்ட கேட்டால் சொல்லுவார் அவனுடைய அன்புள்ள பிரயாசத்தை நான் மறந்து மறந்துவிட நான் அநீதி உள்ளவர் அல்ல நான் அவனுக்கு பிரதிபலன் கொடுக்க வாஞ்சிக்கிறேன் தான் சொல்லுவார் நீ தான் அந்த பிரதிபலனை நோக்கி அடி எடுத்து வைக்க வேண்டும் இன்றைக்கு உன் ஓட்ட முடியுமா ஜெயமாய் முடியுமா இன்றைக்கு உன் ஓட்ட முடியுமானால் ஜெயமாய் முடியுமா உன் பக்தி வீணாய் போய்விடக் கூடாது உன் பாடுகள் வீணாய் போய்விடக் கூடாது உன்னுடைய அலுவல்கள் வீணாய் போய்விடக் கூடாது உன்னுடைய பிரயாசங்கள் வீணாய் போய்விடக் கூடாது உன்னுடைய ஆராதனைகள் வீணாய் போய்விடக் கூடாது உன்னுடைய விசுவாசம் வீணாய் போய்விடக் கூடாது உன்னுடைய செலவழிப்புகள் வினாய் போய்விடக் கூடாது என்பதில் தேவன் கவனமாய் இருக்கிறார் கொஞ்ச நாள் இந்த பாதையில உறுதியாய் நில் கத்தர் உனக்கு உதவி செய்ய முடியாது இந்த காலை விலையில இறங்கி வந்திருக்கிறார் உன்னை பலப்படுத்துவார் உன் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க வைப்பார் ஓ உன்னை ஓட்டம் விருதாவாய் முடிய அனுமதிக்க மாட்டார் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் அன்னால் மட்டும் காத்துக்கொள்ள வல்லவர் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் உனக்காய் அப்படியே செய்வார் குடபாலாக்கா ஷபாலாக்கா திடாக்கா டபாக்கா திடாப்பனா കൈവിടുകില്ല നിന്നെ വിടുകയില്ല ഞാൻ അനാഥനായ ഒരു നാളും വിടുകയില്ല കൈവിടുകില്ല നിന്നെ വിടുകയില്ല என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் சிந்திக்கும் பொழுது நான் இப்பொழுது நான் சந்திக்கிற சூழ்நிலைகளும் நான் போகிற பாதைகளையும் நான் யோசிக்கும் பொழுது என்னுடைய ஓட்டம் ஜெயமாய முடியுமா இல்லாவிட்டால் வீணாய் போய்விடுமோ என்கிற ஒரு கலக்கம் இருக்கிறது அப்படி சொல்கிறவங்க கைகளை உயர்த்துங்க நான் இப்படியே போவேன் ஆனால் என்னுடைய முடிவு எப்படி இருக்கும் நான் பட்ட பிரயாசம் வீணாய் போய்விடுமா இந்த சத்தியத்தில் இத்தனை வருஷம் நான் ஓடினது வீணாகி போய் விடுமா தெய்வீக சுகத்தில் இத்தனை வருஷம் நின்றுட்டு இருக்கிறேன் அது வீணாகி போய் விடுமா இந்த பரிசுத்த வாங்குடைய ஐக்கியத்தில் நிற்கிறேன் அது வீணாகி போய் விடுமா கத்தர் உன்னை இப்பொழுது பலப்படுத்துவார் ஒருபோதும் அவர் வீணாகி போக அனுமதிக்க மாட்டார் உன் கண்ணீரை காண்கிற தேவன் உன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் நீ பட்ட பாடுகளே அது வினாய் போக அனுமதிக்க மாட்டார் ரபல கத்திரா கருவி கனபல கத்திர கனப கத்திரபானந்த ஹலபக கனப கத்திராச்சினா Amen. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Hallelujah. Tidabana Jesus. நம்முடைய ஓட்டம் வீணாய் முடியுமானால் நம்முடைய என்னென்ன காரியங்கள் எல்லாம் வீணாய் போய்விடும் என்பதை கத்த நமக்கு வெளிப்படுத்தினார் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஓட்டம் வீணாய் முடிய அனுமதிக்க கூடாது ஆமேன் இந்த ஓட்டத்துக்காக இந்த விசுவாச ஜீவியத்துக்காக ஜீவனை கொடுங்கள் ஆமேன் நம்முடைய பிரயாசங்கள் வீணாய் போய்விடக்கூடாது இன்றையிலிருந்து அதுக்காய் நீங்கள் சிரத்தையாய் செயல்படுங்கள் கத்தர் உங்களை பலப்படுத்தட்டும் ஆவியானவர் உன்னை பலப்படுத்தட்டும் தேவண்ட வசனம் உன்னை ஊன்ற கட்டட்டும் நம்முடைய ஊழியம் நம்முடைய ஜீவியம் நம்முடைய வருங்காலம் நம்முடைய மகிமையான நித்திய வாழ்க்கை ஒன்று வீணாய் போகக்கூடாது என்பதில் கவனம் உள்ளவராய் கத்திருந்த வார்த்தைகளை அனுப்பி தந்தபடி தந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஓட்டம் வீணாக முடியும் ஆனால் நாம் பட்ட பாடுகளும் வீண் என்பதை கத்த நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தபடி நாலு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அதனால் ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்து நம்முடைய பிரதிபலனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு உதவி செய்ய முடியும் ஆயுஸ்தோத்திரம் பண்ணுவோம் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்கு ஆயுஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா துதி கன மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஜோ